الله الحمد لله رب العالمين والصلاه والسلام பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு இறைவனின் பரிசுகள் என்றொரு தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த பரிசுகள் எத்தனை பெருமானா சதம்பா வடிவ சிலமிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு மனிதர்களுக்கு ஆறு பரிசுகளை வழங்கியிருக்கிறார் அந்த ஆறு இஸ்லாம் முதல் பரிசு நாம் கேட்ட பெற்றோம் முஸ்லிம்களாக அல்லா ஜெல்ல சானகுத்தாலா சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை கேட்காமலேயே இஸ்லாம் என்ற பரிசை வழங்கி இருக்கிறான் முதலாவதாக இறைவன் கொடுத்த பரிசு இஸ்லாம் இரண்டாவதாக குர்ஆன் மூன்றாவதாக நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக அல் ஆஃபியா சுகம் ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்த பரிசு ஐந்தாவதாக செல்வம் இறைவன் கொடுத்த பரிசு தாலிக்க பதிலுள்ளா அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இது என்னுடைய அருள் என்கிறான் செல்வத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஆறாவதாக அல் அவுலா நம்முடைய மழலை செல்வங்கள் குழந்தைகள் இருக்கிறார்களே இவர்களும் இறைவன் கொடுத்த பரிசு ஆறு பரிசுகளை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார் இப்பொழுது நாம் ரிவர்ஸில் இருந்து பின்னால் இருந்து முன்னால் போகப் போகிறோம் முதலாவதாக இந்த குழந்தை செல்வம் அதனாலதான் தமிழ்ல கூட அழகா பேர் வச்சிருக்கிறான் பெற்றோர்கள் படைத்தோர்கள் என்று பேர் வைக்கவில்லை யாரோ கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பெற்றோர்கள் பெற்றவர்கள் இவர்கள் படைத்தவர்கள் அல்ல அல்லாஹ் கொடுக்கிறான் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் யஹபுலிமை யசாஹு இனசா அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை நான் நாடியவர்களை மலடர்களாக ஆக்குகிறேன் குழந்தை யாராவது உருவாக்க முடியுமா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களிடத்திலே கேட்டால்தான் குழந்தையின் அருமையை பற்றி தெரியும் ஒருவருக்கு ரொம்ப நாள் ஆசை எதிர் அழகி சலாத்தை பார்க்கணும் எதிர் அழகி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அல்லாஹ் துவா கேட்டுக் கொண்டே இருக்கிறார் ரப்பே எனக்கு எதிரை காட்டி விடு எதிரை காட்டி விடு என்று துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரே ஒரு நாள் எதிரலகி சலாத்தை பார்க்கிற சூழலும் வந்து விட்டது அவங்கள பார்த்து இந்த உலகத்திலேயே நிம்மதியா யார் இருக்கிறாங்களோ அவங்கள நான் பார்க்கணும் என்று கேட்கிறார் எதிரலகி சலா சொன்னாங்களா அப்படி ஒரு ஆளை நான் பார்த்த மாதிரி தெரியல நான் அப்படி ஒரு ஆளை நல்ல நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஆளை பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் கஷ்டத்தையே பார்க்காத ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்த மாதிரி தெரியல என்று எதிரலையத்தலாம் சொல்ல எப்படியாவது சொல்லுங்கள் எதிரலையத்தலாம் சொன்னாங்களா நீங்களே தேடுங்க யாராவது ஒரு ஆள் அப்படி இருந்துச்சுன்னா என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள் உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் அவரை போன்று நிம்மதியாக நீங்களும் இருக்கலாம் போகிறார் போய் பார்க்கிறார் ஒவ்வொருத்தரா கேட்கிறாரு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சந்தோஷமா வியாபார செய்யறத பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு என்னைய மாதிரி கஷ்டப்பட்டவன் வேற யாருமே கிடையாது என் எதிரி கூட அவனுக்கு கூட ஏன் நிலைமை வந்துடக்கூடாது இப்படி ஒருத்தர் சொல்றாரு இன்னொரு இடத்துல போய் கேட்டாக்கா அவர் சொல்லுகிறாரு நம்மள மாதிரியா தயவு செஞ்சு வேண்டாம் படாது வாடு வர்றேன் வெளியிலே நான் சிரிக்கிற சிரிப்பை வைத்து ஏமாந்து போய் ஒரு கடையில பார்த்தா ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக வாடிக்கையாளர்களை கவனிக்கிறார் எல்லோரோடும் இன்பமாக பேசுகிறார் அவரை சுற்றிலும் சிறு குழந்தைகள் விளையாடுகிறது அவர்களுக்கு பலூனை கொடுக்கிறார் அது இது நிறைய செய்யற முடிவு பண்ணிட்டாங்க இவர் மாறித்தான் எதிரலை சிலாத்தை பார்த்து கேட்கணும் அவரிடத்திலே சேர்ந்து நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்களே எப்படி உங்களால் முடிகிறது இந்த சந்தோஷம் எதனால் உருவாகிறது அவர் சொன்னாரா என்னைய மாதிரி கஷ்டப்பட்டவன் உலகத்துல யாருமே இல்லை நான் திருமணம் முடித்து எனக்கு குழந்தை செல்வம் கூட இல்லை திருமணம் முடித்து ஓராண்டிலே என் மனைவி படுத்த படுக்கையாகிவிட்டார் என் மனைவி படுத்த படுக்கையாகிவிட்டார் அவரிடத்திலே சென்று ஆறுதல் சொல்வதற்காக அமர்ந்தேன் அவள் என்னை பார்த்து ஒரு சிறு புன்னகை பூத்தாள் அந்த புன்னகைக்கு அர்த்தமே வேறாக இருந்தது அவள் புன்னகையிலே நான் தெரிந்து கொண்டேன் என்ன தெரிந்தேன் உங்களுக்கு என்ன நான் செத்துட்டா இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஜாலியா போயிடுவீங்க உங்களுக்கு என்ன இருக்கிறது நான் மௌத்தா போயிட்டா அடுத்த கல்யாணம் ரெடியா பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் ரெடி இங்க இல்லைனால கேரளா உண்டு நம்ம தமிழ்நாட்டு பாஷையில சொல்றதா இருந்தா இப்படி ஆள் பெண் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் அதனால இவர் ரோஷப்படுகிறார் என்னை பார்த்த இப்படி சொன்னாய் உன்னை தவிர என் மனதிலே இவர் யாருக்கும் இடமில்லை என்று போய் ஆண்மை நீக்கம் செய்து கொண்டார் ஆண்மை நீக்கம் செய்து கொண்டார் ஆண்மை நீக்கம் செய்ததற்கு பிறகு அல்ல அந்த அம்மாவுக்கு ஹயாத்தை கொடுத்தான் சக்கராத்துல படுத்திருந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்க குழந்தை இல்லாமல் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்திலே சொத்து இருந்து என்ன பயன் சுகம் இருந்து என்ன பயன் மற்ற எல்லாம் இருந்து என்ன பயன் என் நான் கொஞ்சி பாதுகாப்பதற்காக நான் கொஞ்சி விளையாடுவதற்கு நிலத்திலே ஒரு பிள்ளை இல்லையே என்னை போன்றாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பிள்ளையின் அருமை பிள்ளை இல்லாதவர்களிடத்தில் கேட்க அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே அழகாக சொல்லுகிறான் அஃபராய்த்தும் சும்மா துண்ணும் அன்றும் தகலுக்குனகு அம்னகனுல் காலி தண்ணீரிலே பணம் வரைந்தவன் நான் அல்லாஹ் சொல்றான் அஃபராய்த்தும் சும்மா துண்ணும் நீங்கள் சாதாரண ஒரு அசுத்த நீராக இருந்து உங்களை அப்துல் ரஹ்மானாக அப்துல் காதராக தாயின் வயிற்றிலே வளர்த்து பாதுகாத்து உருவாக்கி உங்களுக்கு இவ்வளவு அந்தத்தை கொடுத்தவன் நானா நீங்களா என்றெல்லாம் கேட்கிறார் யார் கொடுத்தது நான் கொடுத்த அன்பளிப்பு பொதுவாகவே அன்பளிப்புகளை நம்ம எப்படி பாதுகாப்போம் ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயர் அவருக்கு கொடுக்கிற எல்லா பதக்கங்களையும் வாங்கி வீட்டுக்கு மேல வச்சிருப்பான் போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தெரியலாம் இவர் ஃபுட்பால் பிளேயரு இவர் ஹாக்கி பிளேயரு இவர் கிரிக்கெட் பிளேயரு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அதை போன்று குழந்தைகள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் அந்த குழந்தைய பார்த்த உடனேயே பெற்றோர்களை பற்றி தெரிய வேண்டும் பெருமானார் அதற்கு ஐந்து வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஐந்து வழிகளை சொல்லுகிறார்கள் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக உருவாக வேண்டுமானால் அல்லாஹுவினுடைய பரிசில் முதல் பரிசை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பதற்கு ஐந்து வழிகளை சொல்லுகிறார்கள் குமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி அதில் முதலாவது குழந்தை பிறந்த உடனே வலது காதல வாங்கி இடது காதல இக்காமத்து சொல்லணும் அது மோதினார கூட்டு அஜர்த்த கூட்டு தான் சொல்லணுங்கிறது இல்லை பெற்றவர்கள் சொல்வதுதான் சிறப்பு ஆனா இன்னைக்கு பெற்றவர்களுக்கு பாங்கு சொல்ல தெரியல நம்ம சமுதாயத்தை என்ன அர்த்தம் பாங்கும் காமத்தும் சொல்ல தெரியாதவர்கள் தான் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் போய் மோதினாரையும் பேசிமாமையும் தேர்ற தேட பார்க்கணுமே ஊரையே வண்டியை வச்சு அலசி அவர் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பாரு அவரை பிடிச்சி எழுப்பி கொண்டு போகிற பழக்கங்கள் இது கைவிடப்பட வேண்டிய பழக்கங்கள் குழந்தை பிறந்ததற்கு பிறகு வாங்கு இகாமத்து சொல்லி ஏழாவது நாள் பெருமாள் சிதல்லா பழிவு செல்ல சொல்லுகிறார்கள் அந்த குழந்தைக்கு முடி எடுக்க வேண்டும் முடியவில்லை என்றால் முடி அளவிற்கு வெள்ளி காசுகளை தர்மம் செய்ய வேண்டும் ஒரு அக்கீக்கா கொடுக்க வேண்டும் வசதி உள்ளவர்களாக இருந்தால் ஒரு அக்கீக்கா ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு எதற்காக தீராத வியாதிகள் திடீர் மரணங்கள் அந்த குழந்தைக்கு நேரக்கூடாது என்பதற்காக அக்கீக்கா கொடுக்க வேண்டும் அந்த கறிகளை நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் குர்பானி மாதிரித்தான் நிறைய பேர் அக்கீக்காவுடைய கறியை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் முழு ஆட்டையும் இவனே வச்சு சாப்பிட்டா கூட மார்க்க வேணாம்னு சொல்ல குர்பானி மாதிரிதான் சிலர் குர்பானி கொடுப்பாங்க அம்புட்டு ஆட்டையும் ஃபுல்லா ஃப்ரீஜ்ல வச்சு ஏத்திட்டு தோல் மட்டும் பள்ளியாசு தோல் மட்டும் பள்ளியாசு பள்ளியாசம் வச்சுக்கோங்க மதரசாக்கு வச்சுக்கோங்க அந்த கரிய உள்ள ஒரு மாசத்துக்கு வச்சு அடிக்கிறது பெருமானார் செல்லல்லா படிவ செல்லம் சொல்கிறார்கள் இந்த ஏழாவது நாள் நீங்கள் அழகிய பெயரை சூட்டுங்கள் முதல் கிழமை நல்ல பெயர் சூட்டப்பட வேண்டும் குழந்தைக்கு அந்த பெயர் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உலகத்திலேயும் பெயரின் தாக்கம் உண்டு மறு உலகத்திலும் பெயரின் தாக்கம் ஆனா இன்னைக்கு வைக்கக்கூடிய பெயரு மாஷா சமீபத்தில் ஒரு ஆறு ஏழு நாட்களுக்கு முன்னால் ஒரு பேர் வச்சு ஒரு போனு அந்த போனில் ஒரு அழகான குழந்தை இருக்கு பொம்பளை பிள்ளை திஸ் ஆன் பேர் வைக்கலாமா திஸ் ஆ திஸ் ஆனா ஒன்பதுன்னு அர்த்தம் நான் இல்லா அழின்னு பேர் வைக்கலாமான்னு அந்த அம்மா கேட்கிறாங்க என்ன சொல்வது சமுதாயத்தினுடைய நிலைமை எங்கே சென்று கொண்டிருக்கிறது புதிய பெயர் என்று சொல்லி எதையாவது வைப்பது நாஸ் இப்படி ஒரு பேர் நான் புது புது பேர் கேட்டோம் சொன்ன நம்ம வீடுகள்ல நம்முடைய சொந்த பந்தங்கள்ல பார்த்தோம் சொன்னா அல்லாஹுவினுடைய அருள் பேரை வைத்து இறங்குகிறது அப்துல்லா அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் முகமது இப்ராஹிம் முகமது மூசா முகமது ஈசா என்று இருந்த காலம் எல்லாம் போய் இன்றைக்கு பேரே கூப்பிட முடியாத அளவுக்கு பாவம் அந்த ரேஷன் கடைக்காரன் வந்து பேர் எழுதுறதுக்கு சென்சஸுக்கு வந்து படுற பாடு வரிசையா முகமது அகமது கங்கோலி அப்படின்னு அவருக்கு என்ன புரியும் அர்த்தம் உள்ள புரிகிற பெயர்களை தெரிகிற அமைப்பில வைத்தவள் மார்க்க முதலாவதாக சொல்லுகிறது உமரே பாரூக் ரவி அல்லாஹு தாலாவினுடைய ஆட்சி காலத்திலே ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை பற்றி முறையிடுகிறார் என் பையன் லரபணி என்னை விட்டு வெளுத்தி எடுத்துறான் பல வகையான நோவினை கொடுக்கிறான் நான் அவனை எப்படி வளர்த்தேன் உருவாக்கினேன் ஆளாக்கினேன் உமரணி அல்லாவுக்கு எப்படி இருக்கும் பையன் அத்தாவை அடிக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே உமரணி எல்லாம் ஆளை தூக்கிட்டு வாங்கிட்டாங்க பையன் அழைத்து வரப்படுகிறார் உமரணி அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு உமரணி எல்லா உன் தகப்பனாரை நீ அடித்தாயா ஆமா அடிச்சேனா எப்படி இருக்கு உமரணி அல்லா வேதனை செய்தாயா ஆமா வேதனை செய்தா இவ்வளவு துணிந்து உமரணி அல்லாவுக்கு முன்னர் யாரும் துணிந்து பேச மாட்டார்கள் இவ்வளவு தைரியமா பேசுறானே உடனே உமரே நீங்கள் நீதிவான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீதிவான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எங்க வாப்பாவை நான் அடிச்சேங்கிறத மட்டும் நீங்க கேட்கறீங்களே எங்க வாப்பா என்னை எப்படி வளர்த்தாருன்னு கேளுங்க நான் சொல்றேன் என் தகப்பனாரின் வளர்ப்பை பற்றி நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் கல்யாண மார்க்கை எப்படி முடிக்கணும்னு சொல்லியிருக்கு நல்ல பெண்ணா பார்த்து குடும்பத்திற்கு ஆகிற பெண்ணாக பார்த்து மனமுடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது பணத்தை பார்க்காதீர்கள் குணத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறது ஆனா எங்கால அப்படி பார்க்கல ஒரு அடிமையை போய் கூட்டு வந்திருக்கிறான் தள்ளிட்டு வந்த பொண்ணு சுருக்கமா சொன்னா விளங்குமா உமரடி உத்தலா வைக்கி தலை குடிக்கிறார்கள் அடுத்து குழந்தை பிறந்தா நல்ல பேர் வைக்கணும்னு பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா ஜாகில்னு பேர் வச்சிருக்கான் ஜாகில் பேர் வச்சிருக்கான் ஜாகில் அப்படின்னா ஜீம ஐந்து அப்படின்னு மாடுன்னு இருக்கும் அரபியில பேர் வச்சிருக்கிறான் மாடு முட்டும் இல்ல அதான் முட்டிக்கிட்டு இருக்கேன் மாடு எத்தும் இல்ல உதைக்கும் இல்ல அதான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் பெருமானார் ஒழுக்கத்தை உண்டு சொல்லி இருக்கிறார்களே ஒழுக்கத்தை உண்டு சொன்னார்களே எனக்கு ஒரு நாள் கூட ஒழுக்கம் இது என்று சொல்லிக் கொடுத்ததே இல்லை உடனே உமரலி அல்லாஹு தாலான் அவர்கள் மகனை கண்டிப்பதற்கு பகரமாக தகப்பனை கண்டித்தார்கள் என்ற வரலாறு இதே உமர் அலி அல்லாஹினுடைய ஆட்சி காலத்துல இன்னொருவர் வருகிறார் வந்து சொன்னார் பெருமா உமரே பாருக் அலி அல்லா உன் பேர் என்னன்னு கேட்டாங்க என் பேர் நாருன்னு பேர் என்னன்னு நார் அரபியில நார்னா நெருக்குன்னு இருந்தோம் உங்க அத்தா பேர் என்ன பண்ணாங்க ஷிஹாபுன்னு ஷிஹாபுன்னா தி ஜுவாலேன்னு அர்த்தம் இந்த பந்தம் வச்சிருப்பானுங்களா இல்லையா அதுக்கு பேர் தான் அரபியில ஷிஹா நீ எந்த தெருவுல பாருக்கிறேன்னு கேட்டாங்க தாப்தே லலா நெருப்பு குண்டோன்னு அர்த்தம் பேரு வீடு போய் எரியுது முதல்ல வீட்டை காப்பாத்துனாங்க உன் வீடு எரிகிறது வீட்டை காப்பாற்று உண்மையிலேயே போய் பார்க்கிறார் வீடு எரிந்தது பேருக்கு அசர் உண்டு இப்படியா பேர் வைப்பது அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும் முதலாவதா இரண்டாவதாக அந்த குழந்தைக்கு அழகிய ஒழுக்கத்தை கொடுக்க நல்லொழுக்கம் என்பது சிறு பிராயத்திலிருந்தே கொடுக்கப்பட வேண்டியதுதான் நல்லொழுக்கங்கள் நல்லொழுக்கங்கள் குமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிவ செல்ல வேண்டவர்கள் பாத்திமா நதி அல்லாஹ் எப்படி வளர்த்தார்கள் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் தான் எங்கு சென்றாலும் பாத்திமா நடி அல்லாவ கையில பிடிச்சுக்கிட்டே போவாங்க பெருமானாரினுடைய நடைமுறை நடத்தைகளை பார்த்து பாத்திமாவும் இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக கையிலே பிடித்துக் கொண்டே பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் செல்லுவார்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போறதுண்டா கையில பிடிச்சிட்டு போறத சில ஆளுகளை பார்த்தா எதுக்கு பிடிச்சிட்டு போறான்னு சொன்னா ஏதாவது முட்டாய் வாங்கி கொடுக்கறதுக்கு நல்ல பழக்கம் பழக்கிறதுக்கு அல்ல ஏதாவது ஸ்நேக்ஸ் கேட்டிருப்பாரு அதை வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டு போவோம் எங்கு சென்றாலும் பெருமானார் அழைத்துச் செல்வார்கள் ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு தாலாவை பெருமானார் இந்த தோளில் ஒருவரையும் இந்த தோளில் ஒருவரையும் தூக்கிக் கொண்டு செல்வார்கள் அதோடு மட்டுமல்ல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய முதுகிலே ஈருலக சக்கரவர்த்தி பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி செல்ல வேண்டவர்கள் அவர்கள் நடந்தால் வழக்குகளில் துணை கொண்டு அவர்கள் பார்த்தால் அரிசை பார்க்கிற ஆற்றல் உண்டு அந்த நாயகம் யானை விளையாட்டு விளையாடுவார்களாம் கீழே அமர்ந்து கொண்டு இரண்டு பேர்களையும் தன்னுடைய முதுகுக்கு மேலே வைத்து தவழ்ந்து செல்வார்கள் அந்த இரக்கத்தோடு அன்போடு கூடிய ஒழுக்கத்தை பெருமானார் போற்றுகிறார்கள் அதனால் தான் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசனம் உசைன் அலி அல்லாஹு மத்தியில் கிடந்த ஒரு கம்பளத்தை வாயில் போட்டவுடன் உடனே எடுத்தார்களே சொன்னார்களே வேண்டாம் இது சதக்காவினுடைய பேரித்தம்பளம் சின்ன பையனுக்கு சதக்காவுடைய பேரிச்சம்பளத்தை நாம சாப்பிடக்கூடாது நபியின் குடும்பத்தார் சாப்பிடக்கூடாது வேண்டாமா இந்த பாடம் கடைசி காலம் வரை அவர்களுக்கு இருந்தது ஒரு தாய் அந்த குழந்தையை அழைக்கிறார் உனக்கு நான் மிட்டாய் தருகிறேன் என்று சொல்லி பேரித்தம்பளம் தருகிறேன் என்று சொல்லி பெருமானார் தாயை கண்டிக்கிறார்கள் உண்மையிலேயே பேரித்தம்பளம் வைத்திருக்கிறாயா ஆமாம் இல்லை என்றால் நீ பொய்யை பழக்குகிறாய் என்ற அர்த்தம் இன்றைக்கு எத்தனை பேர்கள் நம் குழந்தைகளுக்கு பொய்யை பழக்குகிறோம் செல்போன் வரும்போதே எடுத்து அத்தா இல்லைன்னு சொல்றான் அவன் விவரமான ஆளு எடுத்து அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க பிரச்சனையை அவனே மூட்டி விட்டு அப்ப குழந்தைகளுக்கு பொய்யை இவனே பழக்குகிறான் இந்த நிலை சமூகத்தில் உருவாகி வருகிறது அதனால் நல் ஒழுக்கங்களை அலால் எது அறாம் எது எப்படி தொழ வேண்டும் வணங்க வேண்டும் மக்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற நன்னடத்தையை பழக்க வேண்டும் மூன்றாவதாக நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் பெருமனா செல்லல்லா ஒளிவு சில இடத்திலே அனசரடி கொண்டு வந்து அந்த தாயார் விடுகிறார்கள் உம்மு சுலைம் அல்லாஹு தாரா நாயகமே சின்ன பையனை கொண்டு வந்து விட்டுருக்கேன் சிறந்த ஆசிரியர் நீங்கள் தான் என்று தெரியும் நான் உங்களிடத்தில் விடுகிறேன் என் பையனை உருவாக்கி கொடுங்கள் என்று அந்த தாயார் விட்டார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்ல அவர்கள் தலை சிறந்த அனசை தலை சிறந்த அனசாக உலகத்திற்கு வழிகாட்டுகிற அனசாக நிறைய அதிசிகளை ரிவாயத்தை செய்கிற அனசாக பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் அந்த ஆசான் மாட்டி காட்டினார்களே நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் அபுகணிப்பத்தில் ஹனிபத்தில் குவி ரமத்துல்லாஹி தாலாலை இவர்களுடைய வரலாறு பார்க்கிறோம் சின்ன பருவத்திலேயே எவ்வளவு அவ்வளவு உஷாரான கல்வி பெற்றார்கள் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார் ரெண்டு பேர்த்த பத்தி கேள்வி கேட்கிறார் ஆசிரியரிடத்திலே ஹம்மாது ரடி அல்லாஹிடத்திலே கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி முதல் கேள்வி ஒருவன் தண்ணி அடித்தான் போதையோடு வந்தான் தொழுதான் தொழுகிற பொழுது மௌத்தா போயிட்டான் தண்ணி அடித்தான் போதையோடு வந்தான் தொழுதான் மூத்தாயிட்டான் இந்த பழக்கம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தண்ணி எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போவாங்க தொழுது வர ஹோட்டலுக்கு போவான் அங்க போனவன சிக்கனு மட்டன் எல்லாம் கொண்டு வந்து வைக்கும் போது ஹலாலே ஹராம் இது ஹலாலா ஹராம் இவர் இருக்கிறது ஹலாலா ஹராமா தெரியல சிக்கன் ஹலாலா ஹராமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் இமாமன் அபுஹனிபார் அமத்துள்ள அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மாதிரடி எல்லா இடத்துல கேட்கிறார் போதையோடு வந்து தொழுதான் போத்தா போயிட்டான் இன்னொருவர் இன்னொரு பெண்மணி ஜினாவிலே குழந்தை உருவான விபச்சாரத்தில் குழந்தை பெறுகிற பொழுது அந்த அம்மா மௌத்தா போயிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் உக்மினா காபிரா என்று அம்மாது அடி அல்லா இடத்திலே கேட்கிற பொழுது அபுமணிப்பார் அஹமத்துல்லாவின் ஆசிரியர் இடத்திலே கேட்கிற பொழுது இவங்க ஒரு எட்டு ஒன்பது வயசு பையன் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அம்மாதுரா தாலா சொன்னார்கள் அவன் காபிர் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது என்கிற பொழுது உடனே அபுகணிப்பா உஸ்தாத் அவர்களே நான் கொஞ்சம் பேசலாமா நான் கொஞ்சம் பேசலாமா அப்ப எப்படி கல்வியை பெற்றிருக்கிறார்கள் என்ன தம்பி பேச போகிறார் வந்தவர்களிடத்தில் கேட்டார்கள் அந்த இரண்டு பேர்களும் யூதர்களா என்று கேட்டார்கள் இல்லை நசராணிகளா என்று கேட்டார்கள் இல்லை மஜூசுகளா நெருப்பு வணங்கிகளா இல்லை சாஹிபீன்களா நட்சத்திர வணங்கிகளா என்று கேட்கிறார்கள் அபுமணிப்பா இல்லை வேறு அவர்கள் ரெண்டு பேரும் எந்த பதத்தில் இருந்தார்கள் ரெண்டு பேரும் முஸ்லீமா தான் இருந்தாங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்களே முஸ்லீம்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா ரெண்டு பேரும் முஸ்லீம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள் உடனே வந்தவங்க கொஞ்சம் தடுமாறி அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா உடனே அபுமணிப்பா ராமத்துல்லா சொன்னார்கள் அல்லாகவே இப்ராஹிம் அலி சலாத்தின் மார்க்கத்தை பின்பற்றி சொல்கிறார் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீபா இப்ராஹிம் அலி சலாத்தின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லா என்ன சொல்லுவாங்க பமன் தபி அணி இன்னஹு மின்னி யார் என்னை கொண்டு பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் பமன் அசானி யார் மாறு செய்கிறாரோ யார் தவறு செய்கிறாரோ ரப்பே நீ மன்னிக்க கூடியவன் அவர்கள் தவறு செய்துவிட்டு தௌபா செய்துவிட்டால் விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் சொர்க்கம் நரகம் என்பதை முடிவு செய்பவன் அல்லாஹ் நீங்களே அவன் முக்மினா காபிரா என்று முடிவு செய்ய வேண்டாம் நீங்களே சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு என்று முடிவு செய்ய வேண்டாம் என்ற அழகான தீர்ப்பை வழங்குவதை கேட்டு அம்மாது கட்டி அணைத்த வரலாறுகள் உண்டு இந்த சிறு பிஞ்சு உள்ளம் எப்படி உருவானார் அதற்கு யார் காரணம் அவர்களின் தாய் தானே அவர்களின் தந்தை தானே அழகான கல்வியை இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கிறோம் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கொடுக்கிறோமா இது சம்பந்தமாக பெற்றோர்கள் யோசித்திருக்கிறோமா இமாம் நான் ஷாபி ரமத்துல்லா கேளை சின்ன வயதாக இருக்கிற பொழுது இதே மாதிரி தன்னுடைய ஆசிரியரிடத்திலே ஒருவர் கேட்கிறார் நல்லவர் சாலிகானவர்கள் நல்லவர்கள் ஆனா அல்லா அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நல்ல ஆளுதான் சாலிகான ஆளுதான் அல்ல அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்தார் உடனே உஸ்தாதுக்கு வந்ததே கோபம் அவனுக்கு பேர் சாலிகள் சொல்லலாமா அல்ல அல்லாதவனுக்கு சஜிதா செய்யறவனை போய் சாலிகள் சொல்லலாமா அவன் நயவஞ்சகன் முட்டாள் காபி வரிசையை அடிக்கிட்ட உடனே இமாமனா சாபி ரமத்துல்லா பக்கத்துல இருந்து பார்த்தாங்க உஸ்தாத் அவர்களே நான் சொல்லவா மலக்குகள் அல்ல அல்லாதவர்களுக்கு தானே செஞ்சா செய்தார்கள் ஆதமலை செல்லாத்திற்கு யார் செஞ்சா செய்தா குரானிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஆதமலை சிலாத்திற்கு வழக்குகள் அவர்கள் சாலிகானவர்கள் தானே சாலிகானவர்கள் ஆதமுக்கு நஜிதா செய்த காரணத்தினால் அவர்கள் காபிராகி விட்டார்களா நிராகரித்து விட்டார்களா நீங்கள் ஏன் அவர் கேட்டு வந்தது வழக்கை சின்ன பிள்ளை பதில் சொன்னார் அந்த கல்வி ஞானத்தை கொடுத்தது அந்த தாய் இமாமனா ஷாபி ரஹமத்துல்லாஹி தாலா அலைஹி இந்த மாதிரி கல்வி ஞானத்தை ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிற பொறுப்பு பெற்றோரை சார் நாலாவதாக நல்ல நண்பர்களையும் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் நாசமா போனவனா தான் நான் தவிர போய் உட்கார்ந்து தின்னேல என்னதான் கூட தெரியல மாச்சா அல்லா ஒரு பத்து பதினோரு மணிக்கு உட்கார்ந்துட்டா வேலையை விட்டுட்டு போய் உட்கார்ந்துட்டா ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் கோயம்புத்தூர்ல எல்லாம் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் வேற ஊரை சொல்றேன் என்ன பேச்சு எண்ணி பார்க்கிறோம் நல்ல நண்பன் எப்படி இருப்பான் நண்பர்களை பற்றி எழுதுகிற பொழுது எஹியாவில எழுதுவார்கள் உணவு போன்ற நண்பர்களும் உண்டு மருந்து போன்ற நண்பர்களும் உண்டு விஷம் போன்ற நண்பர்களும் உண்டு உணவு அவசிய தேவை உணவு இல்லாம வாழ முடியாது நண்பன் இல்லாமலும் வாழ முடியாது உணவு போன்ற நண்பர்கள் பெருமானாரின் நண்பர்கள் மருந்து போன்ற நண்பர்கள் அவசியத்துக்கு போன் பண்ண உடனே இந்த மாதிரி எப்படி செய்ய வேண்டியிருக்கு இப்படி செய்ய வேண்டியிருக்கு செஞ்சிரு சரி செஞ்சிடறேன் இவருக்கு அவர் உதவி அவருக்கு இவர் உதவி இது மருந்து நண்பர்கள் மெடிக்கல் நண்பர்கள் சில நண்பர்கள் விஷம் அவன் கூட நண்பரா இருந்தா சிரிச்சு சிரிச்சு பேசுவான் அங்கிட்டு போன உடனே நம்மளை கழுத்தறுத்துவான் இப்படியும் சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அதனால் நண்பர்களை தேர்வு செய்வது நல்ல முறையிலே பார்த்தறிந்து தேர்வு செய்யுங்கள் என்று இமாமனா ஹசாரி கூறுகிறார்கள் மஸ்ரூக் ஹைசமா பெருமானா செல்லல்லா குலிவசனத்தினுடைய காலத்தில் ரெண்டு நண்பர்கள் மஸ்ரூக் ஹைசமா அந்த நண்பர்கள் உண்மையிலேயே நட்புக்கு தோதுவான நண்பர்கள் மஸ்ரூக்குக்கும் கடன் இருக்குது ஹைசமாவுக்கும் கடன் இருக்குது மஸ்ரூக் நினைக்கிறாரு நம்ம எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய கடனை ஜமாளிச்சிடலாம் ஆனா நம்முடைய நண்பர் கைசமா ஜமாளிக்க முடியாது என்று கைசமாவினுடைய கடனை போய் மசூரு கணித்து விடுகிறார் மஸ்ரூக்கு நினைக்கிறாரு நம்ம எப்படி வேண்டாலும் ஜமா செல்லலாம் ஹைசமாவினுடைய கடனை அவர் அடைக்க முடியாது நாமாவது போய் அதை செய்து விடலாமே என்று இவரின் கடனை அவர் அவரின் கடனை இவர் அடைத்து விட்டு அமைதியாக வந்து அமர்கிறார்கள் போய் கேட்டாக்கா சொல்றாங்க உங்க கடனை அவர் வந்து அடைச்சிட்டு போயிட்டாரு அவர்கிட்ட போய் கேட்டா உங்க கடனை இவர் வந்து அடைச்சிட்டு போயிட்டாரு இதுவல்லவா நன்றி தன் நண்பன் தேவையுள்ளவன் என்று தெரிந்து அவனுக்கு தெரியாமலேயே உபகாரம் இன்னைக்கு நம்ம நண்பனுக்கு தெரியாமலேயே அவன் பேரை சொல்லி இவன் கடை வாங்கி போயிடுவான் அவன் பேரை சொல்லி இவன் கடை நாம அவர் கொடுத்துருவாரு இங்க வந்து நீங்க தான் கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னாரு அவரு நான் எப்ப சொன்னேன் இந்த நிலை நம்முடைய நட்பு பெருமனார் செல்லல்லா பலிவசனத்தினுடைய காலத்தில் நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற நபித்தோட பெருமானாரிடத்திலே வருகிறார் நாயகத்திட்ட ரெண்டு விஸ்வாக்கு இருந்துச்சு ஒன்று கோணலாக இருக்கிறது இன்னொன்று நேராக இருக்கிறது நபிகள் பெருமானார் சதல்லாஹ் வலிமை செல்லும் நேரா இருக்கிற மிஸ்வாக்கை எடுத்து ரதலாவிடத்திலே கொடுத்து விடுகிறார்கள் கோணல் மிஸ்வாக்கை எடுத்து பெருமானார் தான் வைத்துக் கொள்கிறார்கள் வந்தவர் கேட்கிறார் சஹாபி நாயகமே நேரானதை வைப்பதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள் அந்த கோணலை எனக்கு கொடுத்தா போதாதா என்கிற பொழுது குமான் நபிகள் குமான் செல்லல்லா பழிவு செல்லும் ஒரு நண்பனிடத்திலே நடந்து கொள்ளுகிற முறையில் நான் நடக்க வேண்டாமா என்றார்கள் பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லும் நேரானதை என் நண்பனுக்கு கொடுத்து அழகு பார்க்க விரும்புகிறேன் என்றார்கள் பெருமானார் இன்றைக்கு எத்தனை நண்பர்கள் இப்படி இருக்கிறோம் தனக்கு உணவு வருகிறது பாத்திமா நடிகம்னாவின் வீட்டுக்கு உணவு வருகிறது பாத்திமா நடிகர்லாம் நினைக்கிறாங்க பக்கத்து வீட்டுல தேவை இருக்கு அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க கடைசியில மீண்டும் பாத்திமாவின் வீட்டுக்கே வந்தது தோழர் கஷ்டப்படுகிறார் தோழர் கஷ்டப்படுகிறார் தோழர் கஷ்டப்படுகிறார் தன் வீட்டுக்கே வருகிறது என்றார் இதுவல்லவா தோழமை இந்த தோழமை நம் சமுதாயத்தில் உண்டா இது போன்ற நண்பர்களை தான் நம் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும் நல்ல நண்பர்கள் அதுலயும் உமரே பாரூக் ரலி அல்லாஹுத்தலா சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் நண்பனை தேர்வு செய்கிற பொழுது உன்னை விட குணத்தால் அழகானவனை தேர்வு செய் என்பார்கள் உமர் அலி அல்லாஹுத்தாலா தன்னுடைய பையனுக்கு நண்பனாக ஹுசைன் அலி அல்லாவை நியமிச்சாங்க தம்பி நீ யார்த்தையும் பேசக்கூடாது தோழமை கொள்ளக்கூடாது நீ தோழமை கொள்வதற்கு தகுதியானவர் குசைன் அலி அல்லாஹுத்தாலா நாயகத்தின் தோழர் அவரோடுதான் விளையாடுறாங்க ரெண்டு பேரும் உற்ற தோழர்கள் அவங்க அப்பாட்ட வந்து கேட்கிறாங்க தோழமையிலேயே ஊறி போனவர்கள் இவனு உமர் அடியல்லாஹுத்தலா வந்து கேட்கிறார்கள் தந்தையே நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறோம் ரெண்டு பேரும் ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம் ரெண்டு பேரின் கருத்து ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் மாதந்தோறும் எனக்கு ஐநூறு திருகம் கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறீர்களே இது என்ன நியாயம் நல்ல நட்பை உருவாக்கிட்டு நீங்களே மனசுக்குள்ள தீமையை விதைக்கிற மாதிரி இருக்குது பாப்பா அவங்களுக்கு ஐநூறுன்னா எனக்கு ஐநூறுன்னா அவருக்கு ஐநூறு தானே கொடுக்கணும் அவருக்கு ஆயிரம் எனக்கு ஐநூறா மறுபடியும் லாபத்தாரா உன் தந்தை என்றைக்குமே அநீதி அளிக்க மாட்டார் என்பது தெரியும் தானே மகனே பாப்பா இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது இவனு உமர் அடியல்லாகவை பார்த்து உமர் அடியல்லாகுத்தாலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மகனே உன் தாயின் அந்தத்தென்ன அவரின் தாயின் அந்தத்தென்ன உங்க உன் தாய் சாதாரண ஒரு தாய் ஆனால் அந்த ஹுசைனின் தாய் சொர்க்கத்தின் அம்மா பிலாத்தே ரசூலுல்லா ரசூடுல்லாவின் இதய துண்டு மகனே அந்த தாய் வருகிற பொழுது ரசூடுல்லா எழுந்து நிற்பார்கள் மகனே உன் தாய்க்கு நான் எழுந்திருச்சு நின்றதுண்டா அல்லது வேறு யாராவது அவங்க அத்தா நின்றதுண்டா அந்த தாயை நினைத்துப்பார்கள் உன்னுடைய நானா உங்க அம்மாவுடைய அத்தா உன்னுடைய நானா முஸ்லிமாகவே இல்லை மகனே ஆனால் அவர்களின் நானா ஹுசைன் நபி நானா அவர் இல்லை என்றால் உலகம் இல்லை மகனே நானும் நீயும் நேர்வழியில் இல்லை மகனே உனக்கும் எனக்கும் சொர்க்கம் இல்லை மகனே நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது மகனே எனவே அவர்களோடு ஒப்பிடாதே மகனே உனக்கு ஐநூறே அதிகம் அவர்களுக்கு ஆயிரமும் குறை என்றார்களாம் மகனே நீ அந்தஸ்தை புரிந்து கொள் மகனே மகனை எப்படி உருவாக்குகிறார்கள் வளர்க்கிறார்கள் என்ற வரலாறு பார்ப்போம் இப்படி நாம் உருவாக்கி இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளை அதான் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் கடைசி அஞ்சாவதாக நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது வயசு வந்த உடனே கரெக்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவனா கூட்டிட்டு போற லெவலுக்கு வச்சுக்க கூடாது இன்றைக்கு சமூகத்தில் இந்த பிரச்சனைகளும் நிறைய உண்டு திருமண வயதை அடைந்து விட்டால் உடனே நல்ல பெண்ணை பார்த்து அல்லது நல்ல பெண்ணுக்கு நல்ல ஆணை பார்த்து தேர்வு செய்கிற பொறுப்பும் பெற்றோர்களை சார்ந்தது அப்படி தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் செய்கிற தவறுக்கு தண்டனை பெற்றோர்களுக்கும் எழுதப்படும் புகாரிகளை பதிவான ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் முப்பது வயதை கடந்த பெண்மணிகள் நம் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறார்கள் படிப்பு படிப்பு என்று படிப்பதற்கு மாற்றம் தடை விதிக்கவில்லை தாராளமாக படிக்கலாம் பரதாவோடு கோ எஜுகேஷன் இல்லாமல் படிக்கலாம் தவறில்லை அதே நேரத்தில் அவர்களுக்கு வயது வருகிற பொழுது கண்டிப்பாக திருமணம் முடித்து வைக்கிற பொறுப்பும் பெற்றோர்களை சார் பெருமனா செல்லல்லா பணிவசில வீடு வீடா போய் அந்த வீட்டுல பதினேழு பதினெட்டு வயதை அடைந்த பெண்மணிகள் இருந்தா உடனே கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க சாபிர் அலி அல்லாஹு தாலாவினுடைய வரலாறுகள் புகாரியில பதிவா இருக்குது சாபிர் அலி அல்லாஹு தாலாவுக்கு ஒன்பது பொம்பளை பிள்ளை அவங்க அத்தா ஒன்பது பொம்பளை பிள்ளை மூணுக்கு கல்யாணம் முடிச்சு ஆறு பொம்பளை பிள்ளை இருக்கு விட்டுட்டு மூத்தா போயிட்டார் ஆறு பெண் பிள்ளைகள் இருக்கிறது ஜாபிர் ஒரே ஒருத்தர் தான் சிலருக்கு இப்படி வந்து மாட்டும் மாச்சா அல்ல மார்க்க ஒரு சிலருக்கு எட்டு ஒன்பது பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பையன் தான் வாழ்க்கை புள்ள தேஞ்சு தேஞ்சு ஒரு புள்ள இருக்கிற ஆளே ஓண்டி ஆயிடுறான் நம்ம சமுதாயத்துல இனி ஆறு உங்களுக்குள்ளே கரை சேர்க்கணும்னாக்கா தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி நாலு உங்களுக்குள்ள இருந்தா நாதாங்கிக்கு கூட நாதாங்கின்னு சொன்னா அந்த தாப்பா போடுறது வீட்டு தாப்பாளுக்கு கூட வழி இல்லாமல் போய்விடும் என்று தமிழர்கள் சொல்லுவார்கள் ஜாபீர் அலி அல்லாஹு திருமண வயதை அடைகிறார்கள் பெருமானார் பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்களே எல்லாம் பார்க்கல ஜாபிரே நீ ஒரு திருமணத்தை முடித்துக் கொள் ஜாபிரே என்று சொல்கிறார்கள் ஜாபிர் அலி அல்லாஹு நாயக சொல்லிட்ட பார்த்தாதா போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஜாபிர் அலி அல்லாஹிடத்தில் பெருமானார் கேட்கிறார்கள் ஜாபிரே நீ யாரை திருமணம் முடித்தாய் முடித்தாய் சையிபாவையா பாக்கிராவையா கன்னி பெண்ணை முடித்தாயா அல்லது விதவையை முடித்தாயா நாயகமே நான் விதவையை தான் முடிக்கிறேன் ஏன் கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே ஜாபிரே என்று கேட்கிற பொழுது நீயும் சின்ன வயசு தானே கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே அந்த பெண் உன்னோடு விளையாடுவார் நீ அவளோடு விளையாடுவாய் இப்படி முடித்திருக்கலாமே என்று சொல்லுகிற பொழுது சாபிரடி எல்லாம் சொன்னாங்க எனக்கு ஆறு அக்கா தங்கச்சி இருக்கு நான் எனக்கு கல்யாணம் முடிக்காம அவங்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா பொறுப்பில்லாம போயிருமே நாயமே பொறுப்புக்காக வேண்டித்தான் நான் விதவையை முடித்தேன் என்கிற பொழுது திருமணா முடிவு செல்லம் நெற்றியில முத்தமிட்டு ஜாதரை வரவேற்றார்கள் இந்த நிலையிலும் கூட திருமணத்தை அவசியமாக்கினார்கள் பொம்பளை பிள்ளை இருக்குங்கிறதுக்காக திருமணம் முடிக்காம இருக்காதே என்பதை உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தாதே என்று பெருமானா சல்லா குடிவ செல்லம் சரியாக நடந்து வரலாறு இன்னைக்கு இந்த அமைப்பு இருக்கிறதா ஆம்பளை பார்த்தா சில நேரத்தில் பார்த்தா முப்பது வயசு கடந்த ஒண்ணு இருக்கிறான் என்னன்னா பொண்ணு தேடிட்டு இருக்கான் மாஷா என்ன பொண்ணு தேர்ற கஜினி போகும்போது படம் எடுத்த மாதிரி டெய்லி போக வேண்டியது ஒரு வீடு அங்க போய் பார்த்தாக்கா காலு சரியில்லை கை சரியில்லை மூக்கு சரியில்லை வாய் சரியில்லை எல்லாமே சரியா இருக்கும் கடைசியில பார்த்தாக்கா அவங்க அம்மா சரியில்லை அவங்க அம்மாவே கட்ட போற நம் சமுதாயத்தினுடைய நிலை கேவலத்திலும் கேவலமாக இருக்கிறது அல்லாஹுவினுடைய பரிசுகள் சரியாக இருக்க வேண்டுமானால் முதலில் பிள்ளைகள் சரியாக இருக்க பிள்ளைகளை இந்த ஐந்து அமைப்பிலே நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் நல்ல ஒழுக்கங்களை கொடுக்க வேண்டும் நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் ஐந்தாவதாக நல்ல மனைவியை நல்ல கணவனை தேர்வு செய்து திருமணம் முடித்து வைக்க இரண்டாவது பரிசு ஆசியத் ஆரோக்கியம் இறைவன் கொடுத்த பரிசுகளில் மிக முக்கியமான பரிசு ஒன்று ஆரோக்கியம் பெருமானார் செல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நிஅமத்தானி மஹ்பூனு கதீரும் ரெண்டு நியமத்தில் மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள் ஒன்று அசிகத் ஆரோக்கியம் இன்னொன்றால் பரா ஓய்வு என்றார்கள் ஓய்வு எடுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் ஆனா இந்த ஓய்வு மிகவும் அவசியம் என்பதை உணராமல் இருக்கிறார் இன்னொன்று ஆரோக்கியம் மூசாலைக்கு அலைகிசலா அல்லாட்ட கேட்டாங்க பொதுவாகவே மூசாலை அலைகிசலாத்துக்கு அல்லாவுக்கு நிறைய பிரச்சனை வரும் வேற எந்த நபிக்கு அப்படி ஒரு பிரச்சனை வராது மூச்சா அலைகிஸ்லாம் அல்லாட்ட எதையாவது கேட்டுக்கிட்டே யா அல்லா வித்தியாசமா ஒருத்த ஒண்ணு கேட்கணும் ரப்பே அப்படிங்கிறாங்க வித்தியாசமா ஒண்ணு கேட்கணும் என்ன கேட்க போற மூசா கேளு அல்லாவா கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி உனக்கு பிரச்சனை உன்னுடைய கண்ணியத்திற்கு பிரச்சனை மூசா தைரியமா கேளு மூசா யாருலா கொஞ்சம் சிக்கலான கேள்வி உன் உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவன் மூசா கேள் யாரெல்லாம் நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்தால் என்னிடத்துல என்ன கேட்பார் ஒரே ஒரு நாள் நான் அல்லாவா இருந்து நீ மூசாவா இருந்தா என்கிட்ட என்ன கேட்பாய் உடனே அல்லாஹ் சொன்னால் அப்படி ஒரு நிலை இருந்தால் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்டேன் என்பார் ஆரோக்கியத்தை தான் கேட்பேன் பெருமானா செல்லல்லாஹ் அலிவசலம் சொல்வார்கள் அஃபுதல் துவா நிறைய துவாக்கள் இருக்கிறது லட்சக்கணக்கான துவாக்கள் இருக்கிறது தமிழில் கேட்கலாம் எந்த மொழியில் வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம் இந்த துவாக்களிலேயே சிறந்த துவா எது தெரியுமா அந்த செலல்லாஹல் ஆஃபியா ஃபித்துன்யாவல்லாகிறா இந்த உலகத்திலும் மறுவுலகத்திலும் ரப்பே எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்கிற துவா தான் துவாக்களிலேயே சிறந்த துவா தாவூத் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் சொல்லுவார்கள் அல் ஆஃபியா முல்குன் ஹஃபி ஆரோக்கியம் இருக்கிறதே இது மறைமுகமான அரசன் என்பார்கள் மறைமுகமான அரசன் என்பார்கள் ஆரோக்கியம் என்பது அரசனுக்கு சமம் சிக்ராத் வரலாறுகளை புரட்டுங்கள் மருத்துவ மாமேதைகளின் தலைவன் சிக்ரா மருத்துவத்தை எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு கடை அடியில வந்து படுத்து கிடக்கிறார் சிக்ரார் அந்த நாட்டின் அரசர் பவனி வருகிறார் எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் சிக்கராத்து மட்டும் டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அரசர் சாட்டையிலே அடித்தவுடன் கண்ணை விழித்து பார்க்கிறார் அரசர் நான் யார் தெரியுமா என்று கேட்கிற பொழுது சிக்கராத்து சொன்னாராம் கண்ணை தொடச்சுக்கிட்டு பறவை மாறி தெரியுதுன்னாராம் பறவைகள் தான் காட்டிலே போகும்போது அடித்து விட்டு செல்லும் மீண்டும் ஒரு அடி கொடுத்து இப்பொழுது தெரிகிறதா நான் யார் என்று திருப்பி கண்ணை தொடச்சுன்னு சொன்னாராம் மிருகம் மாதிரி தெரியுது திரும்ப திரும்ப தாக்குவது மிருகத்தின் வேலை உடனே இந்த அரசர் நான் தான் இந்த நாட்டின் அரசர் சிக்கிறார் நான் வருகிற பொழுது நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்கிற பொழுது சிக்கிரா அடக்கத்தோடு சொன்னார் நீ நாட்டுக்கு அரசனாக இருக்கலாம் நீ கோட்டை கொத்தலங்களுக்கு அரசனாக இருக்கலாம் உன் உடலுக்கு நீ அரசனா உனக்கு தலைவலி வந்தால் உன்னால் சரி செய்ய முடியுமா வயிற்று வழி வந்தால் உன்னால் சரி செய்ய முடியுமா உன் ஆரோக்கியத்திற்கு நீ அரசனா யார் தனக்கு அரசனோ அவன்தான் பிறருக்கு அரசனாக முடியும் முதலில் உன்னை சரி செய்து விட்டு வா என்றார்கள் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு பெரிய ஞானம் உமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிமை செல்லவன் இந்த ஆரோக்கியத்திற்கு அழகான வழிகள் நிறைய சொல்லிக் கொடுக்கிறார் திருமணமான ஆண்கள் மனைவியோடு ஒன்று சேருகிற பொழுது பேசிக்கொண்டு ஒன்று சேர வேண்டாம் அப்படி பேசிக்கொண்டு ஒன்று சேர்ந்தால் பிறக்கிற குழந்தை கருத்தாக ஊமையாக பிறக்கும் அல்லது திக்குவாயர்களாக பிறப்பார்கள் எவ்வளவு பெரிய தத்துவத்தை பெருமானார் செல்லல்லா ஒளிவசனம் சொல்கிறார்கள் இன்றைய அறிவியல் உலகம் சொல்லுகிறது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் பெருமானார் அழகாக சொன்னார் குமான் நபிகள் கோமான் செல்லல்லா ஒளிவசனம் சொல்லுகிற பொழுது இப்படியும் ஒன்று சொன்னார்கள் வாயிலில் எச்சிலை வைத்துக் கொண்டு தண்ணீர் குடிக்காதீர்கள் எச்சியை முழுங்கிட்டு தண்ணி குடிங்க எச்சிலையும் தண்ணீரையும் ஒன்று சேர்த்து குடிக்காதீர்கள் நக்கசத் உபத்துக்க உங்களுடைய சக்தி குறைந்துவிடும் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்திற்கான வழியை ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிவச்சலம் சொல்லி காட்டுகிறார்கள் இப்ராஹிம் அலி இப்ராஹிம் அலி மருத்துவ மாமேதை அரவலகத்தில் இப்ராஹிம் அலியை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அவர் சொல்லுவார் நாலாயிரம் வார்த்தைகளை நான் ஒன்று சேர்த்தேன் நாலாயிரம் நாலாயிரம் ஹிக்குமத்து நிறைந்த வார்த்தைகளில் நானூரை தேர்வு செய்தேன் அந்த நானூரை நாற்பதாக்கினேன் அந்த நாற்பதில் நாளை தேர்வு செய்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான்கை சொல்லுகிறார் லா தசிக்கண்ணவின் நிசா பெண்களை உறுதியாக நம்பாதீர்கள் முதல்வர் பெண்கள் ஆலோசனை கேட்கலாம் எல்லாம் செய்யலாம் முடிவு ஆம்பளை தான் எடுக்கணும் இன்னைக்கு நிறைய வீட்டுல முடிவெடுக்கிறது அம்மா தான் இப்படியும் சமூகத்தில் நடக்கிறது லா தசிக்கண்ண நிசா பெண்களை உறுதியாக நம்பாதி ஆலோசனைகள் முடிவை நீ எடு இரண்டாவதாக லா தகமில் மாலா துதிக் உனக்கு சக்தி இல்லாத அளவிற்கு உன்னுடைய குடலிலே நீ எதையும் சுமக்காது குடல்ல சுமக்கிறது சக்தி வர்ற அளவுக்கு தான் சுமக்கணும் நீ மாட்டு குடிக்கிறது ரெண்டு கொட்டா கஞ்சி அதுக்கு பின்னாடி நாலு வடை அதுக்கப்புறம் எட்டு சமோசா அதுக்கப்புறம் வீட்டுல போய் தோசை இட்லி அதுக்கு பின்னாடி இனி போனதுக்கு பின்னாடியும் அடுப்புல சட்டி வைக்கணும் கடைசியில சகருக்கு எந்திரிக்கும் போது வாந்தி எடுக்கிற லெவல்ல சிலர் கையை விட்டு வாந்தி எடுத்துட்டாவது சகரு சாப்பிடுறது இல்லா சுண்ணத்துன்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்தாத்தான் சுண்ணத்தை நிறைவேற்ற முடியும்னு இடிச்சு கிடிச்சு ஒரு வெளிய கடப்பாறையில வச்சு தாக்கி அதுக்கப்புறம் சாப்பிடுற இதுவான் ஒன்று உனக்கு சக்தி இல்லாத அளவிற்கு நீ சாப்பிட மூன்றாவதாக சொன்னார்கள் பொருளாதாரம் உன்னை ஏமாற்றி விட வேண்டும் வெறும் காசில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்காதே பொருளாதாரம் உன்னை ஏமாற்றிவிடும் காசு வந்ததற்கு பிறகு தொடுகலாம் வணங்கலாம் நோன்பு வைக்கலாம் என்று நினைக்காதே காசுதான் நிறைய பேர்களை மாற்றி இருக்கிறது திராவனை ஆமானை சத்தானை காரூனை அத்தனை பேர்களையும் மாற்றியது அந்த காசு அந்த பணத்தை நீ நம்பாதே பணம் தேவைதானே தவிர அது நோக்கம் அல்ல நான்காவதாக கல்வி எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றுக்கொள் ஆனால் உனக்கு பயனளிக்காத கல்வியை தொட்டுக்கூட விட தொட்டுக்கூட பார்க்க உனக்கு சமூகத்திற்கு எந்த கல்வி பயன் தருகிறதோ அதை நிறைய படித்துக்கொள் பயனில்லாத கல்வியை நீ தொடாதே என்று சொல்லி காட்டுகிறார் எவ்வளவு அழகாக பெருமானார் செல்லல்லா பணிவை செலவன் அவர்கள் சொல்லுவார்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் அசஃபர்ஜல் சகாபாக்களை பார்த்து சொல்வார்களாம் நீங்கள் அடிக்கடி சஃபர்ஜலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள் சஃபர்ஜல் என்று சொன்ன வெள்ளிக்காய் இன்றைக்கு ரொம்ப மலிச்சமான பொருள் வெள்ளரி சொல்லுவார்கள் அதுதான் உங்களுடைய நெஞ்சு வழியை போக்கும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா பணிவை செலவன் எவ்வளவு அருமையான மருந்து சின்ன மருந்தை அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் சமுதாயம் ஹதீசுக்குள்ளே இன்னும் நுழையவே இல்லை டாக்டர் போய் பீஸ் ஐநூறு ரூபாய் எந்த டாக்டர் ஆயிரம் ரூபாய் கேட்கிறாரோ கன்சல்டிங் பீஸ் அந்த டாக்டர்கிட்ட போவாங்க பெரிய டாக்டர் சொல்லி இருக்கிறாரே பூமான் நபிகள் போமான் அதை என்னைக்காவது பார்த்ததுண்டா அஜ்வா பெருமானார் செல்லல்லா குலைவசனம் சொல்கிறார்கள் காலையிலே யார் அஜ்வா சாப்பிடுகிறார்களோ ஏழு பேரித்தம்பளம் அஜ்வா பேரித்தம்பளம் சாப்பிடுகிறார்களோ அன்றைக்கு விஷம் அவருக்கு எந்த இடையூறையும் தராது சிறு சூனியம் எந்த இடையூறையும் தராது இந்த இரண்டை விட்டும் பாதுகாப்பது பெருமானா சதல்லா செல்லல்லா செலவு சொல்லுகிறார்கள் ஆன்மீக மருத்துவமும் பெருமானார் சல்லல்லா ஒளிவசலம் சொல்லி பெருமானா பெருமானார் சல்லல்லா செலவு இடத்திலே அபுபக்கர் அலி அல்லாஹு தலாங்கன் அவர்கள் வருவார்கள் நவிய நாயகமே நவிய நாயகமே இந்த கழுத்துல ஒரு கத்தி வந்திருக்கிறது நாயகமே கோப்பலம் நம்மளுக்கு கழுத்துல கத்தி வந்து உடனே போய் அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிருங்க பாம்பே வரைக்கும் அனுப்பிச்சாவது எப்படியாவது பாத்துருங்க ஏன்னா அது வேற ஏதாவது கட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தை காலி பண்ணிடுவோம் பெருமானார் செல்லல்லா பழிவசனத்தினுடைய காலத்துல வந்தவுடன் குமார் நபிகள் குமார் சிறந்தா பழிவசனம் என்றவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நீங்கள் இதை ஓதி தடவிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுப்பார் பிஸ்மில்லா அல்லாஹும் இன்னி அகூதுபிக்க மின் ஷர்ரிமா அஜித் பி தாவத்தி நபிக்க தையிபில் தபீபில் முபாரக் வல் மகீன் இந்தக் பிஸ்மில்லா இந்த வார்த்தையை நீங்கள் மூன்று முறை ஓதி உங்கள் கையால் தடவுங்கள் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கட்டியாக இருந்தாலும் போக்குவான் திருமணா செல்லல்லா அலுவலர் சொல்றாங்க அம்புக்கு ரதி அல்லாஹுத்தால் அதை தடவி வந்தார்கள் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்கினான் வரலாறு உமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலுவலத்துக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் கூட நபிகள் பெருமானார் செல்லல்லா அலுவலத்திற்கு ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுத்துக்குவா என்ன தெரியுமா பிஸ்மில்லா மின் குள்ளி ஷர்ரின் மின் சர்தி ஆசிரின் இதா ஹசன் மின் சர்தி குள்ளி ஆயின் போராமைக்காரர்களுடைய போராமை நபிக்கு நான் நிவாரணத்தை கேட்கிறேன் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஓதிவிட்டு செல்லுவார்கள் என்ற துவாவை பார்ப்பார் பெருமானார் ஆரோக்கியத்தை பேறினார்கள் நோய்வாய்ப்படுகிற பொழுது ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படி ஓதி கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி கண் இன்னைக்கு டாக்டர்கள் எல்லாம் கைவிரிக்கிற நோய் கண்டிப்பாக ஐன் ஹக்கும் பெருமானார் செல்லல்லா சொன்னார்கள் ஒட்டகத்தின் மீது கண் பார்வை பட்டு விட்டால் அவ்வளவு கொழுத்த ஒட்டகத்தை கூட மெளிய வைத்து கவுருக்கு கொண்டு சென்று விடும் இந்த கண் திருஷ்டி என்றார்கள் பெருமானா செல்லல்லா ஒளிவர் இந்த கண் மருந்து எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாரு நீங்க போய் அமாக்சிலின் ஒரு பத்து வாங்கி சாப்பிடுங்க கண் திஷ்டி போயிடும்னா போயிருமா கால்பால் ஒரு எட்டு வாங்கி சாப்பிடுங்க போயிடுமா கண் திஷ்டிக்கு மருந்து உலகத்திலே கைபிடித்து உடனே கேட்கிற மருந்தை பெருமானார் சொன்னார்கள் மாஷா அல்லா லாஹோட இல்லாம இல்லா மாஷா அல்லா லாஹோட இல்லாம இல்லா நம்முடைய பிள்ளைகளுக்கு கடையில கண்திஷ்டி நமக்கு கண்திஷ்டி நாலு வார்த்தை குரானிலே சூரத்துள் கலவினுடைய கடைசி வாசகம் நீ நீல கபரு யுதுலிக்கூன நம்ம சமி உத்திக்கிற வயக்குழு இன்னும் கண்டிஸ்டிக்கு மருந்து குரானில் உண்டு ஹதீஸில் உண்டு இதையெல்லாம் நீங்கள் பேணி ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் இது இறைவனின் அன்பளிப்புகளில் பெரிய அன்பளிப்பு மூன்றாவது அன்பளிப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அன்பளிப்புல அல் மால் பொருளாதாரமும் அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்புதான் யாருக்கு காசை கொடுத்திருக்கிறானோ காசு என்பதும் இறைவனின் அன்பளிப்பு நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் சகாபாக்களுக்கு சில நேரத்தில் சந்தேகம் வந்தது புகாரிகளை இடம்பெற்ற ஹதீஸ் இது ஏழை சகாபாக்கள் பெருமானாரிடத்தில் போய் கேட்கிறார்கள் நாயகமே பணக்கார ஆளுக எங்களை மாதிரி கொடுக்குறாங்க நோன்பு வைக்கிறாங்க ஆனா எக்ஸ்ட்ரா எஸ்ட்ரா அவர்கள் தான தர்மம் செய்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போய்விடுகிறார்கள் எல்லா நன்மைகளையும் கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள் நாங்க மட்டும் இழிச்சவாயா நாங்க அல்லாவினுடைய படைப்பு தானே எங்களுக்கு இந்த வாக்கியம் இல்லையே நாயகமே இதற்கு என்ன வழி சொல்லலாம் செல்லல்லா சொல்லும் ஈகோலா வர்றதுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறேன் சுபான் அல்லா முப்பத்தி மூணு தடவை ஒதுக்குங்க அல்ஹந்திரி இல்லா முப்பத்தி மூணு தடவை ஒதுக்குங்க அல்லாஹுக்கு முப்பத்தி மூணு தடவை ஒதுக்குங்க இந்த நன்மை அந்த நன்மைக்கு ஈக்குவலாக இதை கேட்ட பணக்கார ஜனாபிகள் சும்மா இருப்பாங்களா நேரா வந்து தஸ்பியை புடிச்சுட்டாங்க இவங்களுக்கு மேல அவங்க ஓதிட்டு இருக்கிறாங்க இந்த ஏழை சகாபாத்திரம் பாக்குறாங்க நாயகமே நீங்க சொன்ன ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாயகமே தெரிஞ்சு போச்சு ரசூலுல்லா உங்களுக்கு மட்டுமா சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு நாங்களும் ஏன்னா சம்பாதிச்சே பழக்கப்பட்ட ஆளுக்கு சும்மா இருக்க முடியாது சோம்பேறிகள் தான் முடங்கி கிடப்பார்கள் சம்பாரிச்சு பழக்கப்பட்டாலே ஒரு மணி நேரம் கிடைச்சுன்னா அதுல எத்தனை லட்சத்தை பார்க்கணும்னா பார்ப்பான் நன்மையிலும் அப்படித்தான் அதனால வேகமா சம்பாதிக்கும் நாயகமே நாங்களும் சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு மட்டும்தானே என்று சொல்ல கடைசியில ஏழை தோழர்கள் சொன்னாங்க இப்படி அடிச்சுட்டு போறாங்க என்ன செய்யறது நாயகமே பெருமானா சொன்னார்கள் இது அல்லாஹுவின் அருள் அல்லாஹுவின் பரிசு நாடியவர்களுக்கு தான் இதை கொடுப்பார் நம்ம முயற்சியால் பணம் வராது எல்லாரும் தான் முயற்சி செய்யறாங்க அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறார் ஆனா அதை முறையாக பயன்படுத்துபவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு பெருக்கிக் கொடுக்கிறான் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் பெருமானார் சல்லா ஒளிவசரமன் அவர்கள் அதையும் சொல்லி காட்டுகிறார் இந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும் சுபேரி முன் அவாம் ரலி அல்லாஹு தாலாவை அழைத்து பெருமானார் சல்லா ஒளிவசரம் சொன்னார்களா மபாத்தீஹு ஹசாஇனில் அடியார்களுக்குண்டான பொக்கிசத்தின் சாவி அல்லாவின் கையில் இருக்கிறது அல்லாவின் கையில் இருக்கிறது நம்ம காசு வரணும்னா திறந்து விடுறவன் அல்லா அல்லாவின் கையில் சாவி இருக்கிறது சுபை அவாம் யாருக்கு அவன் பொக்கிசத்தை திறக்கிறான் தெரியுமா மண் கசுர கசுர மண் கல்ல கல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறானா இல்லையா அவனுக்கு அல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எவன் இறுக்கி இறுக்கி பிடிக்கிறானோ அவனுக்கு அல்ல இறுக்கி இறுக்கி பிடிக்கிறான் அதனால் நீ கொடுத்து கொண்டே இரு என்றார்கள் நபி எப்படி கொடுத்தார்கள் நபி எப்படி கொடுத்தார்கள் புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும் ஒரு ஏழை தோழர் இடத்துல எதையாவது வாங்கிட்டு போலான்னு வருவார் நாயகம் செல்லாலே சொல்லும் ஏதாவது ஒரு ஆடு ரெண்டு ஆடு கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த ஒரு ஆடு ரெண்டு ஆட்டை வச்சு பால் கறந்து நம்முடைய மகிஷத்தை ஓட்டிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு நாயகத்திடத்திலே வருகிறார் பெருமானாரே எனக்கு ஆடு வேண்டும் நாயகமே ஒன்றை மட்டும் நாம் அறிய வேண்டும் பெருமானாரிடத்திலே என்ன நினைத்து வருகிறோமோ அதை பெருமானார் நடத்துவார்கள் பெருமானார் தூங்குவார்கள் என்று நினைத்து வந்தால் பெருமானார் தூங்கிக் கொண்டிருப்பார்களா இதுதான் பெருமானாரினுடைய மோதிதா பெருமானார் தொழுவார்கள் என்று நினைத்து வந்தால் பெருமானார் தொழுது கொண்டிருப்பார்களா பெருமானார் நோன்பு என்று நினைத்து வந்தால் பெருமானார் நோன்பாக இருப்பார்கள் பெருமானார் நோன்பு இல்லை என்று நினைத்து வந்தால் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள் பெருமானார் எனக்கு ஆடு தருவார்கள் என்று நினைத்து வந்தால் ஆடு தருவார்கள் ஒட்டகம் தருவார்கள் என்று நினைத்து வந்தால் ஒட்டகம் தருவார்கள் நீங்கள் அதை முழுக்க செய்யுங்கள் இதுதான் சஹாபாக்களின் நடைமுறை ஒரு வர்றாரு பெருமாள் நமக்கு ஒரு ஒன்று ரெண்டு ஆடு தருவாங்க அதை வச்சு நம்ம மகிஷத்தை ஓட்டிக்கலாம் நாயகத்துல வந்து அடைக்கத்தோடு நாயகமே என்னுடைய மகிஷத்து ஜீவாதாரத்துக்காக ஆடுதாரங்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது நாயகம் அழைத்து சென்று இரண்டு மலைகளுக்கு இடையிலே ஒரு கணவாயை காட்டுகிறார்கள் அதற்குள்ளே நாலாயிரம் ஆடுகள் மெய்து கொண்டிருந்தது இதை வைத்துக் கொள்கின்றார்கள் இதை வைத்துக் கொள்கின்றார்கள் எப்படி இருக்கும் அந்த நபித்தோழருக்கு ஒண்ணுமே புரியல நாயகமே என்ன சொல்கிறீர்கள் கொள் இதுதான் பெருமானாரினுடைய தானம் நாயகத்தின் வீழ்ச்சியிலே ஒன்றுமில்லை ஆனால் கொடுத்தது தன்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் கொடுத்தார் இப்படி யாராவது கொடுத்ததுண்டா அதனாலதான் பெருமானாருக்கு அல்ல எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து வச்சான் காலுக்கு கீழே பெருமானார் செதல்லா குலைவ நினைத்திருந்தா வைரம் வைடூரியம் எல்லாம் நாயகத்திற்கு கூட இப்படித்தான் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்ல தன்னுடைய சாவியை திறப்பான் சுவேரி உள்ளவாம் ரலியல்லாஹு சொல்லிக் காட்டினார்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் ஹசன் அலி அல்லாவுக்கும் ஆவியார் அலி அல்லாவுக்கு அறவே ஆகாது ஹுசைன் அலி அல்லாவுக்கும் ஆவியார் அலி அல்லாவுக்கும் ஆகாது ஆனாலும் கூட ஹசன் அலி அல்லா கடன்பட்டு இருக்கிறார்கள் எண்பதாயிரம் திருகம் இவர்களுக்கு கடன் இருக்கிறது என்று செவி வழியாக செவி வழியாக மாவியார் அலி அல்லாவுக்கு செய்தி போகிறது உடனே தான் கொடுத்ததாக இல்லாமல் வேறொரு நபரின் மூலமாக கொடுத்து இதை அன்பளிப்பாக நீங்கள் கொடுத்த மாதிரி அசந்தடி அல்லாவினுடைய கடனை தீர்த்து வையுங்கள் என்றார்கள் இன்னைக்கு நம்ம நண்பர் யாராவது ஒருத்தர் கடன் பெற்றிருக்கிறாரு அந்த கடனை தீர்த்து வைக்கிறதுக்கு எந்த நண்பராவது முயற்சி செய்ததுண்டா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு எந்த நண்பராவது முயற்சி செய்ததுண்டா அவன் இதுக்கும் கஷ்டப்படணும் இது மேலையும் படணும் அவனுடைய கொழுப்புக்கு நம்ப வேணும் என்றுதான் நாம் சொல்லுவோமே தவிர கடன்களிலே துணை நின்று கடனை நீக்கியதுண்டா வரலாறுகளை புரட்டுகிறோம் காலிஜின் நோக்குவா ரலியல்லாஹுத்தாலா கடுமையான கஷ்டம் வீட்டை விற்கும் சூழல் வைத்தவன் அதுக்கு நம்மால் பேர் வச்சிருக்கிறான் வைத்த வழியில விற்கிற அந்த விற்கும் போதே வந்து அந்த புரோக்கர் சொல்லுவாரு வைத்த வழியில விற்கிறதுனால கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு நீங்க கேட்கிற காசு வாங்கிக்கலாம் இப்படியா வாங்கணும் இவனுக்கு வைத்த வழி வராதா வாங்குற ஆளுக்கு வைத்த வழி வராதா வயிறு இல்லையா யோசித்து பார்க்கிறோம் இந்த வீட்டை காலிதி உப்பார் அலி வீட்டை அப்துல்லா இவன் ஆமீர் அலி அல்லாஹுத்தாலா வாங்குகிறார்கள் ரெண்டு லட்சம் திருகத்திற்கு அப்ப எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ரெண்டு லட்சம் திருகத்திற்கு வாங்குகிறார் வாங்கிவிட்டு வீடெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு கடைசியில அந்த வீட்டுக்கு செல்லுகிற பொழுது பொதுவாகவே சகாபாக்களிடத்திலே ஒரு வளமை உண்டு வீட்டை விட்டு போகிற பொழுது வாங்கியவர் வந்து வழி அனுப்புவார் உடனே அப்துல்லா பின் ஆமிர் அலி அல்லாஹு அவர்கள் போகிறார்கள் வாங்கியவர்கள் போகிறார்கள் இவர்கள் வீட்டை விட்டு கிளம்புகிற பொழுது வீட்டுக்குள்ளிருந்து அழுகை சத்தம் கேட்கிறது அழுகை சத்தம் கேட்கிறது பெண்மணிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக காணிதிபுனு ஒக்குவா வீட்டை விட்டவரையுடைய தாயார் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன கஷ்டப்பட்டு இந்த வீட்டை உருவாக்கினோம் ஆளாக்கினோம் கடைசியில் நமக்கு வந்த கஷ்டம் இந்த வீட்டை விற்கிற சூழல் வந்துவிட்டதே என்பதை கேள்விப்பட்ட உடனேயே அப்துல்லா பின் ஆமிர் அலி அல்லாஹு சொன்னார்கள் அதா இவத்து இல்லக்கையா காட்டி இது உனக்கு அன்பளிப்பு வைத்துக்கொள் சகோதரா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாரே இந்த நிலை உலகத்தில் எங்கு பார்க்க முடியும் பொருளாதாரத்தை இப்படி செலவழித்தால் அல்ல குடும்பம் ஹாரூன் ரசீத் ரமத்துல்லாவினுடைய காலம் ஹாரூன் ரசீத் பெரிய அரசர் மாலிக் ரஹமத்துல்லாஹி தாலாலே நான்கு இமாம்களில் ஒருவர் மாலிக் ரமத்துல்லா அவர்களுக்கு ஒரு ஐநூறு திருகம் அனுப்பி வைத்தார்களா ஐநூறு திருகம் அனுப்பி வைக்கிறார் ஆனால் ஆரூன் ரசீதினுடைய அமைச்சர் லைசிமனு சார் பெரிய ஆள் ஆரூன் ரசீதினுடைய அமைச்சர் இவர்கள் மாணிக்க ரமத்துல்லாவுக்கு ஆயிரம் திருகம் அனுப்பி வைத்தார்களாம் இந்த விஷயம் ஆரூன் ரசீதுக்கு கிடைக்குது என்ன நான் அரசுக்கு ஐநூறு கொடுத்திருக்கிறேன் நீ ஆயிரம் கொடுத்திருக்கிறியே என்கிற பொழுது உடனே சொன்னார்கள் லைசிமனு சார் அமைச்சர் சொன்னார் ஒரு இமாமுக்கு என்னுடைய ஒரு நாள் ஊதியத்தையாவது கொடுக்க வேண்டாமா இதைவிட கேவலமாக கொடுக்க வேண்டுமா என் மனம் வரவில்லை என்று சொல்லுகிற பொழுது அருண் ரஷீத் யோசித்து பார்க்கிறார் அவருடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு ஒரு அரசரினுடைய வருமானம் வருமானம் அந்த ஒரு நாள் வருமானத்தை அனுப்பி வைத்தார் என்ற வரலாற்று இதே ரைசுமணி சார் ரலியல்லாஹு தாலாவிடத்திலே ரஹமத்துல்லாஹி தாலாவிடத்திலே ஒரு பெண்மணி அவங்க வீட்டுல இவங்க மட்டும் அப்படி இல்ல அவங்க வீட்டுக்காரமாவும் அப்படி அமைஞ்சிருந்தாங்க பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் மருந்துக்கு தேன் கொடுத்து விடுங்க மருந்துக்கு தேன் கொடுத்து விடுங்கன்னு சொல்ல இவங்க ஒரு நாலு லிட்டர் பாட்டில தூக்கி கொடுத்து விட்டாங்க மருந்துக்கு தேன் கேட்டா நாலு லிட்டர் பாட்டில் போகுது என்னங்க இவ்வளவு கொடுத்திருக்கிறீங்களே என்று கேட்கிற பொழுது உங்கள் தேவையளவுக்கு நீங்கள் கேட்டீர்கள் எங்களின் அந்தஸ்தளவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டாம் எங்கள் அந்த செலவிற்கு நாங்கள் கொடுக்க வேண்டாமா அல்லாஹ் இப்படி கொடுப்பதில்லை அவன் அந்தஸ்திற்கு தகுந்தால் போல்தான் சமுதாயத்திற்கு கொடுக்கிறார் எனவே நாங்கள் இப்படித்தான் கொடுப்போம் என்று கொடுத்தார்களே அவர்கள் என்றைக்கு குறைந்து போய்விட்டார்களா மேலும் மேலும் வளர்ச்சியை அடைந்தார்கள் என்பதுதான் வரலாறு பொருளாதாரம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற அன்பளிப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பரிசு முகமது இவன் அம்ரின் வாக்கி ரஹமத்துல்லாஹி சாதாரணமானவர்கள் அல்ல இறை நேசர்களை பிரியப்படக்கூடியவர்களின் தலைவர் முகமது அமரில் வாக்கிரி பெரிய வழியுள்ளார் பெரிய வியாபாரியும் கூட பத்தாயிரம் ரூபாய் பணமுடிப்ப சுருட்டி வச்சிருக்கிறார் நாளைக்கு பெருநாள் ஒரு நபியின் குடும்பத்தை சார்ந்தவர் வந்து கேட்கிறார் ஒரு ஹாஷிமி எங்கள் வீட்டிலே நாளைக்கு பெருநாளைக்கு செலவுக்கு படம் இல்லை நீங்கள் ஏதாவது கொடுங்கிட கடனாக கொடுங்கிட நபியின் குடும்பத்தார் யாரும் யாசகம் கேட்பதில்லை நீங்கள் கடனாக கொடுங்களே என்கிற பொழுது முகமது அமரில் வாக்கிதி மனைவியிட்ட போய் கேட்டாங்களாம் ஐயாயிரத்தை நாம் வீட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம் ஹாஷிமிக்கு ஐயாயிரம் கொடுக்கலாம் என்கிற பொழுது மனைவி சொன்னார்களாம் என்ன சொன்னீர்கள் நாயகத்தின் குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள் பாதி பாதியா அந்த பையை திறக்கல வேண்டாம் கொடுத்து கொடுத்து விடுக்கிறதா ஹாசிமி வாங்கிட்டு போயிட்டார் பையன் ஹாசிமி வீட்டிலே போய் வைக்கிறார் இந்த நபியின் குடும்பத்தை சார்ந்தவரிடத்தில் ஒரு வியாபாரி வருகிறார் அவங்க வீட்டுல காசு இல்ல ஏதாவது கடன் கொடுக்கலை என்று சொல்ல நபியின் குடும்பம் அல்லவா யோசிக்கவே மாட்டார்கள் அப்படியே பைய தூக்கி வியாபாரிக்கு பை போகிறது முதலிலே கொடுத்த முகமது இவன் அமரில் வாக்கினி அந்த வியாபாரியின் தோழர் ரெண்டு பேர் வியாபாரி தானே நம்ம வியாபாரிகிட்ட போய் காசு வாங்கிக்கலாம்னு போய் வியாபாரிகிட்ட போய் ஒரு பத்தாயிரம் கொடுங்களேன் என்று கேட்க அந்த பையன் தூக்கி அப்படியே கொடுத்துட்டேன் வியாபாரி நான் கொடுத்த பையன் எப்படி என்னிடத்திலேயே வந்தது காரணத்தை விசாரிக்கிற பொழுது நான் இப்பொழுதுதான் ஹாசிமி இடத்திலே இருந்து வாங்கி வந்தேன் உடனே சொன்னார்கள் ஹாசிமிக்கு கொடுத்தவனும் நான் தான் இந்த செய்தி ஆரூன் ரசீதுக்கு அந்த நாட்டின் அரசர் ஆரூன் ரசீதுக்கு செல்கிறது உடனே அந்த ஆரூன் ரசீத் இந்த மனைவிக்கு இரண்டாயிரம் திருகத்தை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் இந்த மனைவியால் தானே இந்த நல்ல மனைவியால் அப்படியே கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மனைவியால் தானே இவ்வளவும் நடந்தது என்று சொல்கிறார்கள் ஒரு பெண்மணிக்கு இந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்ம வீட்டில் வருமா யோசிச்சு பாருங்க கொடுக்கணும்னு நினைச்சா கூட இவ்வளவா சீக்கிரம் ஓட்டாண்டி ஏறுவீங்க முடிஞ்சு இனிமேல் பெட்ஷீட்டை தான் போடணும் இந்த போட்ட காலமெல்லாம் போச்சு பெட்ஷீட்டை தான் போடணும் என்று சொல்லுகிற நிலை நம்முடைய வீடுகளில் குடிகொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே பொருளாதாரம் அம்மா கொடுத்த அன்பு இதை சரியாக நாம் கையாள வேண்டும் இதை போன்று நாயகம் அம்மா கொடுத்த அன்பளிப்பு அவர்களுக்காக நிறைய செலவாத்தை சொல்ல வேண்டும் பெருமானார் கொடிய செல்லம் நம்முடைய அன்பளிப்பு நாம் கேட்காமலே நாயகத்தினுடைய உம்மத்தாக பிறந்திருக்கிறோம் குரான் அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு அதை ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்து ஓதக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் இஸ்லாம் இறைவன் அளித்த அன்பளிப்பு அந்த இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும் இந்த அன்பளிப்புகளை இறைவனின் அன்பளிப்புகளை பரிசுகளை பயன்படுத்தி வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லா வைத்துகள் நல்குவானாக அவருந்தாவா அதில் வந்திருந்தார் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم اقسم لنا من خشيتك ما يحول بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تحبن به علينا مصائب الدنيا ومتعنا بأسمائنا وأبصارنا وقوتنا على ما حييتنا واجعل بالوارث منا واجعل سارنا على من ظلمنا وانصرنا على من نعدانا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على آخر بيته سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين Thank you. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله